الحمد لله الحمد لله حق حمده والصلاة والسلام على خير خلقه وآله وصحبه وبعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله أعوذ بالله من الله الرحمن الرحيم إن ربك حكيم عليم وبسند المتصل إليه في حديث رسول الله صلى الله عليه وسلم من الحافظ أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله عنه وأرضاه قال حدثنا المكي بن إبراهيم قال أخبرنا عبد الله بن سعيد هو ابن هند عن النبي عن عباس رضي الله عنهما قال قال النبي صلى الله عليه وسلم نعمتان مغزول فيهما كثير من الماء الصحة والفراغ أخرجه الإمام البخاري في صحيحه இவ்வையகத்தை படைத்து பரிமாறுகின்ற ஏமாற்றனாரே அனைத்து உண்மை புரிந்தார்கள் சத்திய தூதர் சன்மார்க்க போதவர் சத்திய நபியின் சத்திய வாக்குகளில் சான்று பகிர்ந்த சமாதாக்கள் உத்தம தோழர்கள் நவீன குடும்பத்தர்கள் தியாமரை வரை அல்லாஹின் சிலர்கள் அனைவர்கள் மீதும் சலவாகும் சலாமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் சிறப்பான நாளிலே அல்லாஹுவின் மாளிகையிலே யாட்டிகா நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹை உதவியாக அல்லாஹ் நம் வாழ்வில் எவ் அம்சங்களை எடுத்ததற்கும் படியாய் கட்டளை பற்றி அவற்றில் முடியுமான அளவுக்கு ஷரியாவின் கட்டுக்கோப்பின் கீழ் எடுத்தடக்கும்படியாகவும் எவ் அம்சங்களை விட்டும் நம் வாழ்க்கை ஒதுக்கி அகற்றி தவிர்த்து வாழும்படியாய் கடைகள் சொன்னானோ அவற்றிலிருந்து முற்று முழுக்காக ஷரியாவின் சரியான பார்வையில் தவிர்த்து வாழும்படியாய் முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் இறையச்சமாம் தத்துவாவை உபதேசமாக முன்வைக்கின்றேன் கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டிலே செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்று இந்த இஸ்லாமிய இதரத்துடைய பயணம் உருவாக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம் அருமை போமானால் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ வருகைக்கு பின்பு பதினான்கு வருடங்களை மக்கமா நகரத்திலே கழித்துவிட்டு அல்லாஹுவின் உத்தரவுக்கு அமைவாக ஏற்பட்ட ஒரு பாலியல் பயணமாகும் அன்பான இஸ்லாமிய மக்களே சகல் மாதம் இருபத்தி ஏழாவது இரவன்று உத்தேச அமைப்பிலே இந்த ஹிஜரத்துடைய பயணத்துக்கான தீர்ப்பு எடுக்கப்பட்டாலும் இஸ்லாமிய வரலாற்றிலே முஹர்ரம் மாதம் தான் ஹிஜரத்துடைய ஆண்டின் முதலாவது மாதம் என்ற தீர்ப்பை வரலாற்று ஆசிரியர்கள் பெற்றிருப்பதை பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது பல்வேறுபட்ட படிப்பினைகளையும் பாடங்களையும் எங்களுக்கு நிச்சயமாக கற்றுத்தருகிறது ஒவ்வொரு மதத்திற்கான புத்தாண்டு தினங்கள் நினைவூற்றப்படுவதை போன்று இஸ்லாமிய மதத்தில் மார்க்கத்தில் ஒழுக்க விழுமியங்கள் சமூக மேம்பாடுகள் முதலானவற்றிற்கான ஓர் ஆண்டிகளான ஒரு நினைவூற்றலாக நாங்கள் பார்க்கிறோம் அன்பான இஸ்லாமிய மக்களே ஒரு முஸ்லிம் மகனின் சகல வாழ்வும் நல்ல ஒரு திருப்பு முறைக்கு தள்ளப்பட வேண்டும் இதற்கு முன்னால் அறிந்த காலங்களை போன்று அல்லாமல் இந்த இருந்து நமது சிந்தனைகளும் நமது செயற்பாடுகளும் குரானுக்கும் அதுவே ரசூல்லாவுடைய வாழ்வுக்கும் ஏற்றவாறு சமூகத்தின் நலனை பாதுகாக்கின்ற நிலையிலும் உருவாக்கப்பட வேண்டும் அன்பாந்த இஸ்லாமிய பெருமக்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சிலர்கள் தவறாக புரிந்திருக்கின்ற புரிதல்களை நாம் தெரிந்து கொண்டு வர வேண்டும் நம்முடைய மார்க்கத்திலேயே சில கோட்பாடுகளின் அடிப்படைகளை விளங்காமல் பலருகின்ற இந்த கூக்குரலுக்கெல்லாம் கட்ட வருடுகளை கட்டுகின்ற ஒரு புத்தாண்டாக மாற்றப்பட வேண்டும் இறை விசுவாசத்திலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தள்ளப்பட வேண்டும் ஆரோக்கியம் என்பது வெறுமனே இளைஞர் சமூகம் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதோ அல்லது பாடசாலைகளிலே முன்பள்ளி மாணவர்களுக்கான உடற்பயிற்சி வழங்கப்படுவதோ மாத்திரமல்லாது ஆரோக்கியம் என்பது சிறியோர் பெரியோர் சகல வகுப்பினர்களும் இறை விசுவாசத்தை கட்டி காப்பதிலிருந்து சகல அம்சங்களிலும் ஆரோக்கியமான வாழ்வை இந்த சுல்தான் கட்டுத்தரவை பார்க்கணும் அல்லாஹுடைய ராசிலே அல்லாஹுடைய சிபாசுகளே எந்த விதமான கலக்கம் என்று நமது வாழ்வை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இதைத்தான் இந்த ஹிஜரத்துடைய பயணம் நமக்கு போதிக்கிறது எங்களுடைய தலைவர் முகமது சல்லா அலைவர்கள் மாத்திரம் இந்த ஹிஜரத்தின் பயணத்தை மேற்கொள்ளவில்லை இதற்கு முன்னால் தோன்றிய சில தீர்க்க கருத்துகளும் இந்த பயணத்தில் கொண்டார்கள் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே அதற்கு லூத் அலி இஸ்லாத்து இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அதற்கு மூசா இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் தத்தமது பயணத்திற்கான சில வேறுபட்ட இலக்கு நோக்கம் இருந்தாலும் என்னுடைய தூதர் செல்லவாறு செல்லும் மேற்கொண்ட பயணத்திலே பல்வேறுபட்ட தத்துவங்கள் நிச்சயமாக மறைந்தார்கள் மிக பிரதானமான ஒன்றுதான் எந்த மண்ணிலே எந்த இடத்திலே அல்லாஹையும் ரசூலையும் வழிகாட்டல்களையும் பின்பற்றுவதற்கு தடங்கள் இருக்குமோ அந்த இடத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான சமய கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கான சிறந்த வழியை தெரிவு செய்வது இதிரத்துடைய பயணத்துடைய பெருந்தான நோக்கங்கள் ஒன்றாக இருக்கிறது இதை நாம் தவறாக செய்யக்கூடாது அன்பான இஸ்லாமிய பெருமக்களை மக்கமான நகரத்திலிருந்து மாணவி சலோபா அடைவு தொடர்ந்த பயணத்தை மேற்கொண்டாலும் மதீனாவில் வாழக்கூடிய காலத்திலே தன்னுடைய மண்ணை பற்றிய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் தன்னுடைய மண்ணில் வாழும் மண்ணிலே உழைத்திருக்கின்ற இலந்தை மனத்தை பற்றி சிந்தித்தார்கள் தன்னுடைய மண்ணினுடைய வீடு அபிவிருத்தி பற்றி சிந்தித்தார்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக ஒவ்வொரு பாடமாக பேசுவது நேர்முடன் கொடுத்தார் ஆனால் மதியமாகத்திலே ரசோவா செலவாக செல்லம் ஒரு சமுதாயத்தின் ஒற்றுமையை இந்த பயணத்தின் ஊடாக கட்டி எழுப்பினார்கள் மூன்றாவது மதியமா நகரத்துக்கு வந்ததற்கு பின்பு மாணவி சல்லல்லாஹ் அலைவசல்லம் ஒரு சகோதர வாழ்வினை ஏற்படுத்தினார்கள் அன்சாரிகள் முகாஜிர்கள் மக்கமா நகரத்திலிருந்து பயணித்தவர்களும் அந்த மண்ணிலே வாழ்கின்ற அன்சாரிகளையும் இணைத்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த சகோதரத்துவத்தின் மூலமாக திருமண விடயங்கள் வியாபார அபிவிருத்திகள் நகரத்தின் அபிவிருத்திகள் சகல மேற்பாடுகளும் அங்கே சிந்தனை கட்டப்பட்டது பல்வேறுபட்ட திட்டங்களை மாணவி செல்லவாக செல்லாம் இந்த பயணத்தினூடாக கட்டியிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே எனவேதான் இறை விசுவாசத்திலிருந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வை இந்த பயணங்கள் கட்டுத்தருகிறது இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு கட்டத்திலும் நாங்கள் நெருப்பினால் குசுக்கப்பட்டாலும் அல்லது நாங்கள் ஒரு துண்டுகளாக்கப்பட்டாலும் எங்களுக்குரிய அல்லாஹின் கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவதிலே நாம் உறுதியாக இருப்போம் என்ற ஒரு கொள்கையை இந்த இஸ்லாமில் கட்டுத்தரவை பார்க்கிறோம் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே ஆரோக்கியம் என்பது எல்லா விதத்திலும் இஸ்லாம் சொல்லித் தந்த ஒரு பாடமாக இருக்கிறது இமாமனா திருமதி ரஹமத்துல்லாஹ் அறிவர்கள் தெளிவான ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் மண் அஸ்பஹ மின்கும் முஆஃபன் ஃபீ பதனி ஆமினன் ஃபீ சிர்ரி عنده طول يوم فكأنما عيزت له الدنيا بحذافيرها إمامنا البخاري رحمه الله عليه الأدب المفرد இமாமுனா நசாயி ரஹ்மத்துல்லாஹுடைய அமல் யோம் வெள்ளைநாவிலும் இந்த ஹதீஸ் பதிவாக இருப்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் காலை பொழுது அடையும் பொழுது ஒரு முஸ்லிம் மகனுக்கு மூன்று வகையான பாக்கியம் இருக்க வேண்டும் காலை பொழுது அடையும் பொழுது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த விதமான அசௌகரியங்களோ அல்லது நோய்களோ ஆரோக்கியத்திற்கு நாட்டமான எந்த நிலையும் இல்லாமல் யார் காலை பொழுதை உடல் ஆரோக்கியத்தால் ஆரோக்கியத்தோடு அடைவார்களோ தான் வசிக்கின்ற இடத்திலே நிம்மதியோடு யார் காலை குறித்து அறிவாரோ அதே போன்று அன்றாடம் தன்னுடைய உணவு தேவையை நிவர்த்தி செய்த நிலையிலே அவர் மாஷா அல்லா காலை பொழுது அடைந்தால் மூணு உலகமும் கிடைப்பதற்கு சொல்லலாம் அன்பான இஸ்லாமிய மக்களே ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனை ஆரம்பிக்கிறது ஒரு மனிதனுடைய சிந்தனையை குழப்புகின்ற எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் இஸ்லாம் அனுமதிப்பது கிடையாது ஒரு மனுடைய ஆரோக்கியம் என்பது சுகாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஒருவனே சுகாதாரம் என்பது அவனுடைய நோயை மட்டும் பாதுகாக்காமல் அந்த நோயிலிருந்து அவனை பாதுகாப்பதோடு சிந்தனையில் சீராக வைக்கின்ற பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அன்பான இஸ்லாமிய பெருமக்களே ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் வீண் விளைவுகள் இல்லாமல் அன்றன்றைக்கு ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கும் உண்ணுவதற்கும் போதுமான உறுப்பு இருந்தால் அது ஆரோக்கியமான வாழ்வான் மேலாண் தெரியாத சோதர்களே கஷ்டங்களை பிரச்சனைகளை சோகங்களை தாங்கள் விரும்புவது அல்லது அதற்காக பிரார்த்தனை செய்வது ஒரு அல்லாஹினால் தடை செய்யப்பட்ட அம்சம்தான் அதற்கு சொல்லா சொல்லவா எப்பொழுதும் மன்னிப்பு தன்மையையும் ஆரோக்கிய வாழ்வையும் அல்லாஹிடத்திலே கேட்கும்படியாக கேட்டார் சொன்னார் ஒரு மனிதர் அல்லாஹுடைய சுதரத்தை எழுதார் யார் ரசூலல்லா ஐய துஆஇ அஃவலு எவ்வாறான பிரார்த்தனை சிறந்தது என்ன பிரார்த்தனையை நான் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார்கள் أن تسأل ربك العفو والعافية في الدنيا والآخرة உமது இரத்தகண்டம் மன்னிப்பு தன்மையையும் ஆரோக்கியத்தையும் ஈரோகத்தையும் கேட்பதால் இரண்டாம் நாளும் அதே மனிதன் அதே கேள்வியை கேட்டால் அதே பதிலை மாணவி சொல்லலாம் சொன்னார்கள் மூன்றாம் நாளும் அதே கேள்வியை கேட்டால் அதற்கான பதிலை மாணவி சாசம் அதை சொன்னார்கள் நான்காவது நாளும் அதே கேள்வி கேட்க வந்தார் மீண்டும் ஒரு நாள் கேள்வி கேட்காமல் இருப்பதற்கான முற்றுப்புள்ளியாக மாணவி சமதா சொன்னார்கள் فإنك إذا أعطيتهما في الدنيا ثم أعطيتهما في الآخرة فقد أفلحت மன்னிப்பு தன்மையும் ஆரோக்கிய வாழ்வும் ஈரகத்தினோடு வழங்கப்பட்டு அடுத்த எல்லா கட்டமும் இந்த ரெண்டு தன்மைகளும் பெறப்பட்டால் பகத் அப்லஹ்த நீதான் வெற்றியாளர் சொன்னார்கள் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே மன்னிப்பு தன்மை என்பதற்கும் ஆரோக்கியத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது கணவன் மனைவியாக வாழ்கின்ற காலத்திலே ஒரு சில கதை பேச்சுகள் திருப்திகரமாக அமையாததால் அதை மன்னிக்கின்ற தன்மை இல்லை என்றால் அங்கே ஆரோக்கியமற்ற சிந்தனைகளும் குளறுபடிகளும் குடும்ப பிணக்குகளும் உருவாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம் விசுவாசமற்ற ஒரு குடும்ப சாமர்த்திய உறவு இந்த நாட்டிலே வியாபித்து காணப்படுகிறது இதை தெளிவாக நாம் கூற முடியாது அன்பான் இஸ்லாமிய பெருமக்களே சிறு பிள்ளைகள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை தன்னுடைய ஐம்பது வயதில் இருந்து கொண்டு ஐந்து வயது சிறுவனுடைய தவறை பெரிதாக பார்ப்பது நிச்சயமாக ஆரோக்கியத்தை கிளற செய்கின்ற இல்லாமலாகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பான் இஸ்லாமிய பெருமக்களே உம் ஹஸ்ஸன் பின்த் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பாலகனை தூக்கி அருமை மாநிலத்திலே கொண்டதாக ஒரு குழந்தையை பெற்றால் பெற்றெடுக்கப்பட்டால் நல்ல இணையற்ற இணையச்சவாதிகளுடைய உமல் நீர் அந்த குழந்தையுடைய உமலோடு கலக்கப்படுவது ஒரு முக்கியமான சொன்னாவா இதை மாமனா புகாரி முகம் எல்லா மகதுக்குங்களும் பதிவு செய்திருக்கின்ற ஒரு பின்பற்றப்படத்தக்க ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அந்த வகையிலே அந்த பாடகனை அந்த தாயார் கூட்டி வருகிறார்கள் அருகில் ரசோல்லாவுடைய உங்களை கலந்து ஈட்டம் கீர்த்தியை நினைத்து அதை படைப்பதற்காக கூட்டுகிறார்கள் இந்த கட்டத்திலே அருகில் ரசோல்லாவுடைய மடியில் அந்த பாடகன் சொர்ணியரை தருகிறது சபையில் இருந்த சகாபாக்கள் எல்லாம் ஆத்திரமடைந்தார்கள் இவ்வளவு பெரிய மனிதனுடைய மணியிலே இந்த தாயார் கூட்டி வந்த அழைத்து வந்த பாலகன் சுருமையினை கழித்து விட்டார் என்ற ஒரு ஆத்திரத்தை பட்டார் அறிஞர் சொல்வா சொல்வாதெல்லாம் ஆக்ரோஷப்பட வேண்டாம் பாலகன் என்ற உணர்வோடு அந்த செய்தியை ரசூல்வா உணர்ந்தார்கள் தன்னுடைய மடியிலே சிறுநீர் கலைத்ததை ஒரு இஷ்யூவாக எடுக்கவில்லை அது ஒரு பிரச்சனையாக ரசூல்லா பார்க்கவில்லை மாறாக அந்த பாலகண்டம் காணப்படுகின்ற ஆரோக்கிய வாழ்வுக்கான குறைபாட்டை தான் இருந்த காலம் மௌட்டிக காலத்திலே இஸ்லாம் தோற்றுவதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலங்கள் ஜாகிரியா காலம் என்று இஸ்லாமிய அதற்கு இலக்கிய பாடத்தை நாங்கள் அழைக்கின்றோம் இந்த நோட்டிகர்கள் ஒரு குழந்தை கண்டெடுக்கப்பட்டால் இந்த மூக்கின் சில்லி மூக்கின் துவாரத்திற்கும் தொண்டைக்கும் அடிப்பட்ட துவாரம் சில பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அடிபட்டிருக்கும் இந்த துவார அடப்பை நிற்பதற்காக வேண்டி அந்த மௌட்டிக பெண்கள் தொண்டை எடுத்து அதை பிரியாக பிரித்து அதை மூட்டுக்குள்ளே அவர்கள் துளைத்து அந்த அடைப்பை நீக்குவார்கள் இது பாரி ஒரு வேதனையை அன்றைய பாடகர் சந்தித்தார் இந்த உண்மைத்தான் அது அன்சாரியா ரவியல்லான் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு புடவத்துக்கு பிரியை உள்ளுக்கு உட்படுத்தியிருக்கின்ற காட்சியை கண்டதற்கு பின்பு மாணவி சோதாசனம் கேட்டார்கள் அடா மற்றது அவங்களா அதை புண்ண நீங்கள் ஏன் உங்களுடைய குழந்தைகளை இவ்வாறு வேதனைப்படுத்தீர்கள் அதை கொண்ட தகுதி அவை ரோஜில் ஹிந்தி நீங்கள் வறுமை என்ற வசப்பு என்ற இந்த கடற்கரை பிரதேசத்திலிருந்து எழுதப்படுகின்ற இந்த பட்டையை மாவாக பவுடராக மாற்றி அதை ஒரு மருந்தாக உள்ளுக்கு நீங்கள் பரப்பினால் இன்ஷா அல்லா அந்த அடப்பு நீங்கும் என்ற ஆரோக்கிய வழிகாட்டலை மாணவி தொலைவாசவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறேன் அன்பான இஸ்லாமிய பெருமக்களை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை தானே ஹராமிலே பிறந்ததை போன்று நியாயமாக அழைக்கிறார்கள் தன்னுடைய ஆந்திரத்தை தீர்ப்பதற்காக வேண்டி இல்லாத பொல்லாத ஏசிக்களை பேச்சுக்களை தன் பிள்ளைகளுக்கு பாவிக்கிறார்கள் ஏசி தூசி சாடுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே எங்களுடைய பேச்சு ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அளவுகோல் இருக்க வேண்டும் தீன் என்பது ஒரு அளவுகோல் நீங்களுடைய சிந்தனையிலிருந்து நடை பாவனிலிருந்து பண்பாட்டிலிருந்து அளவுகோலை கட்டித்தருகின்ற ஒரு பாரிய ஒரு திட்டமாகவே இந்த ஹிஜரத்துடைய திட்டம் அமைந்திருப்பதை பார்க்கணும் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே தன்னுடைய உடலிலே ஒரு குட்டைப்பதை கூட இஸ்லாம் விரும்புவதில்லை ஆரோக்கியத்துக்கு பரமான எந்த ஒரு அம்சத்தையும் இஸ்லாம் வரவேற்பதும் இல்லை ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையில் கூட ஆரோக்கியம் சரியாக இருக்க வேண்டும் சகை முஸ்லிம்களை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய குருடத்திலே ஒரு வருகிறார் தோழன் கோழி குஞ்சியின் வடிவத்தை போன்று சுருங்கி ஒடுங்கி தோலெல்லாம் ஒட்டி எழுப்பும் தோளுமாக ஒட்டி வருகிறார் அல்லாஹுடைய தூதர் செல்லவாரத்தில் பெற்றார்கள் உம்முடைய உடல்நிலை இவ்வாறு ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அவர் சொன்னார் அல்லாஹிடத்தில் நான் பிரார்த்தனை செய்தேன் யா அல்லாஹ் மறுமை நாளில் எனக்கு எழுதப்பட்ட அத்துணை தண்டனைகளையும் இந்த உலகிலே தந்து முடித்து விடுவாயாக என்று நான் கேட்டேன் அல்லாஹ் அக்பர் நீர் அவ்வாறு பிரார்த்தனை செய்தேன் அல்லாஹு தாலா அதை விட மன்னிப்பு தன்மை மிகுவர் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ஈருலகிலும் நல்லதை தார் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் நீர் அவ்வாறு பிரார்த்தனை செய்வது நியாயம் அல்ல என்ற கருத்தை மாணவிய செலவாசல் கற்றுக் கொடுத்தார்கள் சோதனைகளை கேட்பது தன்னை தான் குத்திக் கொண்டு சாகுவது இவையெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அல்ல முஸ்லிம்களுடைய வாழ்வு எப்பொழுதும் ஒரு திட்டமிடலாகவும் சமுதாயத்தின் நன்மை பாதுகாக்கின்றதாகவும் நல்ல கொள்கைகளோடு நல்ல உணர்வுகளோடு இந்த உலகில் நடமாடுகின்ற ஒரு சக்தி வாகனங்களாகவே அல்லாஹு தாரா முஸ்லிம் சமுதாயத்தை நிச்சயமாக படைத்திருக்கிறார் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே அருமை கோமான செல்லவாத செல்லம் ஒவ்வொரு காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இந்த பிரார்த்தனை ஓதாமல் விட்ட வரலாறு கிடையாது என்ற கருத்தை அப்துல்லா அம்மா رضي الله عنهما وسلم قال اللهم اني اسالك العفو والعافيه في الدنيا والاخره اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنياي واهلي ومالي اللهم استر عوراتي وامن روعاتي اللهم احفظني من بين يدي ومن அந்த முசாரின் தஷ்டி திருமதியிலே அபுதாபு எழுதுகின்ற ஹசனான தரத்திருக்கின்ற ஹரிதா யா அல்லா நீ உலகிலும் மன்னிப்பு தன்மையையும் ஆரோக்கியத்தையும் உனக்கு கேட்கின்றேன் என்னுடைய கோரிகளை மறைத்திருவாயாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயன்களை அச்சங்களை நிம்மதியானதாக மாற்றி அமைப்பாயாக அன்பான இஸ்லாமிய பெருமக்களே நகரத்தின் பாதுகாப்பும் சமுதாயத்தின் பாதுகாப்போம் அதே போன்று குடும்பத்தின் பாதுகாப்போம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்திற்கான பிரதான அம்சம் பயன் இல்லாமல் வாழ்வு இதைத்தான் இப்ராஹிம் அலிஹலா வசலா அவர்கள் அல்லாஹத்திலே கேட்டார்கள் இப்ராஹிம் அலிஸ்லா போசா அவர்கள் அல்லாஹத்தை கேட்டார்கள் முதலாவதாக பலஸ்தீன இருந்து இதற்குரிய பயணத்தை மேற்கொண்டு மக்கமா நகரத்தில் வந்து அடைந்தவுடன் கேட்ட பிரார்த்தனை தான் ரப்பிஷான் பாதுகாப்பு ஒவ்வொரு வாழ்கின்ற மண்ணிலை கிடைக்க வேண்டும் அவ்வாறான மண்ணாக இதை மாற்றி அருள்வாயாக என்று அல்லாஹிலே கேட்ட பிரார்த்தனையின் அந்த பறக்கத்து தான் அலமது இல்லா சொசூசல் அல்லாஹு தாதா அச்சமற்ற ஒரு வாழ்வை தியாமத்தா வரைக்கும் இன்ஷா அல்லா வைத்திருப்பான் லஜ்ஜாத்திலே சிந்தனா குழப்பம் உலகமெங்குமையாக செல்லும் ஆனால் நமக்கா மதினாவுடைய ஹரமின் எல்லைக்குள்ளே நிச்சயமாக செல்ல முடியாது மக்கா மதினாவுடைய அந்த முழு ஹராமுடைய எல்லை பகுதியிலும் மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று தஜ்ஜால் வராமல் பாதுகாப்பாக இருந்ததை அல்லாஹுடைய சூழல் சர்வவாசம் தெளிவாக சொன்னார்கள் அன்பான் இஸ்லாமிய பெருமக்களே எனவே எங்களுடைய புத்தாண்டை நாம் மிக சிறந்ததாக சிந்திக்க வேண்டும் எங்களுடைய இருப்புக்கான உத்தரவாதத்தை சிந்திக்க வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பை சிந்திக்க வேண்டும் பாதுகாப்பதற்கான வழிகளை பற்றி சிந்திக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் அலமதுல்லா நேர்மையாக நேர்த்தியாக எங்களுடைய மதத்தின் தர்மத்தை இந்த உலகத்திற்கு பொதுவாக இருந்தால் அல்ஹம்துல்லா எல்லோரும் சாலை சாலையாக இதை வரவேற்கின்ற உண்மைமிக்க ஒரு மதமாகவே அல்ஹம்துல்லா இருக்கிறோம் அது அல்லாஹுடைய கிருப்பையால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் தலைமைத்துவம் உருவாக இருக்கிறது ஆனால் இதைப் பற்றி நாங்கள் விமர்சனங்கள் இருப்பார்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் தெளிவாக முன்வைப்பதிலும் எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வை முறையாக காண்பிப்பதிலும் நாங்கள் உறுதியாக இருப்போம் அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹுடைய தீர்ப்பு எதுவோ அதை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே எனவே இந்த நிலத்துடைய ஒரு பயணம் என்பது நாட்டு முஸ்லிம்களுக்கு புதிய ஒரு வாழ்வு திட்டத்தை காட்டுகின்ற ஒரு பயணமாகவே நாங்கள் அமைக்க வேண்டும் அன்பான் இஸ்லாமிய பெருமக்களே பிரதேச வாதங்கள் சர்ச்சை வாதங்கள் அல்லது வேறு ஜனநாயகத்தை இடைமறித்து தருகின்ற எந்த ஒரு வாதத்தையும் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய நாவினால் பேசாமல் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜனநாயக ரீதியாக எடுக்கப்படுகின்ற நல்ல ஆரோக்கியமான முடிவுகளுக்கு முஸ்லிம் சமூகம் நிச்சயமாக தலைப்பு செய்ய வேண்டும் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே இந்த நாட்டிலே பேணப்படுகின்ற சுகாதாரத்தை இஸ்லாமிய குடும்பம் பேசியது இந்த நாட்டிலே பேணப்படுகின்ற மானசிங்க பொருட்களை அழிக்க வேண்டும் இஸ்லாம் இஸ்லாமிய குடும்பம் பேசுகிறது அன்பான இஸ்லாமிய பெருமக்களே இதை அல்லா அஹமது சந்தோஷப்பட வேண்டும் அல்லாவும் தாரா யாருடாகவோ நீனுடைய விடயத்தை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் என்பதை நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டோம் அன்பான் இஸ்லாமிய பெண்மக்களே ஒன்பதாவது பாராளுமன்ற கல்வி அமர்வுகளில் இந்த நாட்டின் ஜனநாயக சோதரித்த குடியரசில் அதிகாரம் வைக்க ஏழாவது ஜனாதிபதி அமர்வுக்கு ஏற்பட்டவர் அவருடைய நடப்பு உரையை கொள்கை பிரகடனம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார் இந்த நாட்டிலே எல்லா மதத்தினருக்கும் தத்தமது மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் நிச்சயமாக தரப்பட்டுள்ளது என்ற கருத்தை தெளிவாக சொன்னார் அன்பாத இஸ்லாமிய பெருமக்களே எனவே யார் ஊடாக இந்த இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு எந்த எளிதான வழிகள் இருக்கிறதோ அவற்றை நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து இந்த நாட்டுடைய கொள்கையை சரியாக படித்து இந்த நாட்டுடைய சட்டத்தை சரியாக விளக்கி இல்லா ஒரு உண்மையான ஆரோக்கியமான வாழ்வை அனுபவமாக இருந்தால் எங்கள் ஊடாக இன்ஷா பாறை உயர்ச்சி இந்த விஷயம் நிச்சயம் தர முடியும் அன்பான் இஸ்லாமிய பெருமக்களே எனவே நல்ல பண்பாடுகளை வளர்க்க வேண்டும் அவ்வாறு தாரா ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் சந்தோஷமாக கொள்ள வேண்டும் என்பது தான் என்பதுதான் கதல் என்பது வாழ்விலே கசப்பாக இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தாரா மனம் கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சோழனைகள் வருவதற்கான எங்களுடைய பலவீனங்களின் ஓட்டைகளை நாங்கள் அடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளே விடாபடியாக இருப்பது ஒருமித்த முஸ்லிம் சமுதாயத்தை அளிக்கின்ற ஒரு நாசமான சிந்தனை என்பதையும் நாம் நினைவுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு சகாபி பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை அல்லாஹ் ஒன்றாக பொறுத்துக் கொண்ட ஒரு சகாபி முப்பது வருஷங்களாக வயலில் குளிக்கப்பட்டு கட்டிலே படுத்த படுக்கையிலே அவை படித்தவர்கள் பயிற்சி நோயினால் மூலதார நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அபு நகீர் என்ற அவருடைய நண்பர் இமாமர்கள் வந்தார்கள் பல ஆம்போர் எனக்கு கவலையாக இருக்கிறது உங்களை நான் அடிக்கிறோம் சந்திப்பதின் ஊடாக உங்களுடைய மனசு கஷ்டம் அடையவோ என்று நான் கவலைப்பட்டேன் உடனே சொன்னார்கள் நான் இவ்வாறான ஒரு ஈமானிய கொள்கை இருந்தால் எனக்கு பக்கத்தில் அந்த உட்கார வேண்டாம் நஜீஸ் நல்ல விளைக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா இந்த இம்ரானுக்கு இப்படித்தான் வைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருந்தால் அந்த சதாபத்தை நான் ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு சந்தோஷமாகும் அல்லாஹுக்கு எது விருப்பமானதோ அதை நான் விரும்புவது என்னுடைய ஈமானாகும் என்ற கருத்தை சொன்னார் அன்பாங்க இஸ்லாமிய பெருமக்களே பெருந்தரும் சமாதாக்கள் சோதிக்கப்பட்டதை விட குறைவாகத்தான் நாம் இருக்கிறோம் பல்வேறுபட்ட சோதனைகளை சகாபாக்களும் இமாம்களும் சந்தித்தார்கள் ஆனால் இரவுடைய வணக்கத்தின் ஊடாக கண்ணீர்கள் ஊடாக அல்லாஹுடைய நீரின் விசுவாசத்தின் ஊடாக அவற்றை எல்லாம் முறியடித்தார்கள் அமர்ந்திருந்தார் மிஸ்டர் நாட்டிலே அஹ்மது தூண் என்ற பாரிய கொடி அரசன் வாழ்ந்தான் அவனுடைய வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே கருப்பு பக்கங்களாக பிரகடனப்படுத்தப்படுகிறது அங்கே ஒரு இமாமை கொலை செய்வதற்காக வேண்டி ஆறு சதித்திட்டத்தை மேற்கொண்டார் எவ்வாறான சரி என்றால் சிங்கத்தை மூன்று நாட்களாக பசியில் போட்டு ஒரு கூட்டுக்குள் அடைத்து மூன்றாவது நாள் அந்த இமாமை நோக்கி பாய்ந்து அது கடிப்பதற்காக வேண்டி அவன் திட்டமிட்டான் அந்த வகையிலே அந்த இமாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் ஜனப்பிரதையோடு மக்கள் பெரும் கொண்ட சமூகத்தோடு இதை செய்து இந்த இமாமை கேவலப்படுத்த முற்பட்டான் ஆனால் அகமதிலாவில் பயன்படவில்லை சிங்கம் ஓடி வருகிறது பசியோடு சாப்பிடுவதற்கு யாரும் இல்லை இந்த இமாம் தான் இருக்கிறார்கள் வந்த சிங்கம் வேகத்தை நிறுத்தி பின்பக்கமாக செல்கிறது இப்போது அரசு கூப்பிட்டு கேட்டால் என்ன ஓதுநீர் நான் வந்து ஓதுகிறேன் ஏழு சிங்கம் உண்மை அன்பித்த பொழுது பின்வாங்கிட்டு வந்தது அவர் சொன்னார் தெய்வம் அவர்கள் சிங்கத்துடைய விழுதி வாயில் வருகின்ற தண்ணீர் அது நகைத்தா அது சுத்தமா என்பதை பற்றி நான் சிந்தித்தேன் ஏன் நான் உருவோடு இருக்கிறேன் அந்த நான் என்னுடைய உருவ முறியமா இல்லையா என்ற சட்ட சர்ச்சையை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் அக்பர் இந்த அளவுக்கு தான் உலகத்தின் கோலங்கள் எப்படி மாறினாலும் எங்களுடைய கோலம் மாற முடியாது எங்களுடைய கோலம் எங்களுடைய நிலைப்பாடு அது ஒருமித்ததாக இருக்க வேண்டும் அல்லாஹையும் ரசூலையும் பாதுகாக்கின்ற கொள்கையிலே நாங்கள் வெளிப்படையாக இருந்தால் எஹ்லாஸாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார் அந்த வகையில் அலமதுல்லா இந்த மகாரம் மாதத்திலே ஒன்பதாவது துறையும் பத்தாவது துறையும் சுண்ணத்தான் நோன்பு நோட்டுவதற்கான நேரமாகும் ஹதீஸை மிக தெளிவாக பார்க்கின்றோம் من غص على عياله يوم عاشوراء وسع الله عليه صاحب سنته பத்தாவது நாளன்று தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமான முறையிலே செலவுகளை மேற்கொள்ளும் பொழுது முழு வருடத்திற்குமான வரக்கத்தை அல்லாஹ் விரிவாக்குவான் என்ற ஹதீஸை பார்க்கிறோம் ஹதீஸுடைய பலவீனம் குறித்து இமாம்கள் பேசியிருந்தாலும் நாலு மனுஷனுடைய பசுவாவுடைய கிதாபிலே மிகத் தெளிவாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த செலவுகளை நாம் தாராள மனம் கொண்டு செய்வது இஸ்தஹப்பு இஸ்தஹப்பு என்ற வாசகத்தோடு நாலு மனகமுடைய கிதாபுகளும் பசுவா கிதாபுகள் தெளிவாக சேர்ந்திருப்பதை பார்க்கின்றோம் எனவே சென்ற ஆண்டுடைய சகல பாவங்களுக்கான சிறிய பாவங்களுக்கான குற்ற பரிகாரமாக அல்லாஹு மாற்றி அமைக்கலாம் எனவே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒன்பது நாற்பத்தாவது நோன்பை நோற்று எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து இந்த நோன்புடைய துவாவை ஒரு அருமையான பரம்பரையான சிந்தனமாக நாங்கள் ஆக்கி இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பிரார்த்தனை செய்கின்ற நல்ல ஒரு அம்சமாக ஆக்குவதற்கு வளரமா தோம் யா அல்லாஹுடைய பாவங்களை மண்ணி தருவாயாக யா அல்லா இந்த வீரருடைய பயணத்தில் சகல பாடங்களையும் முறையாக சிந்தித்து நிறைவேற்றுகின்ற சக்திகளையும் திறன்களையும் எங்களுக்குள்ளே படைத்தருள்வாயாக இந்த நாட்டை வாழ்கின்ற உலமாக்களின் நாவல்களை விஸ்தரப்படுத்துவாயாக எப்பொழுது சத்தியத்துக்காக பேசுகின்ற நாவல்களாக்கி வருவாயாக யாரா அரசியல் இல்லாததற்காக உடைய சத்தியத்தை இழக்கின்ற துரோகிகளாக நாட்டிலே வாழ்வித்தார் யாரா எப்பொழுதும் எந்த கட்டத்திலும் உடைய தீனை பேசுகின்ற நன்மக்களாக வாழ்ந்து இமானோட வாழ்க்கையில் வாழ்வாக வாழ்வாக